இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசக சாலையின் நிகழ்வுகள் வாசக சாலையின் யூடியூப் சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கனியம் அறக்கட்டளை சிக்கே சிக்கே தொழிற்சங்க தலைவர் டி கே மாதவன் அவரோடு கொஞ்சம் இருக்கும் குசேலர் எஸ்பியா தோழர் இவரெல்லாம் பேசுறவங்க நான் நின்று பார்த்துருக்கேன் எஸ்பியா அதே போல ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தோழர் பா மாணிக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அவரோட விவாதம் நடத்தி கொடுக்கிற பொழுது நான் நிறைய இருந்து பார்த்துருக்கேன் முப்பது ஆண்டுகள் நான் கட்சியுடைய மாநில மையத்திலிருந்து பணிபுரிந்திருக்கிறேன் ஒரு இளைஞர் மாணவர் மன்றத்தின் செயலாளர் இளைஞர் மாவட்ட செயலாளர் அப்படியே படிப்படியாக முப்பது ஆண்டுக்கு மேல நான் எனவே இவர்களுடன் பேசுகிற போது நான் கேட்டிருக்கிறேன் அதே போன்ற நல்ல கண்ணு இருவரும் பேசுகிற போது நான் நட்புறத்தில் கேட்டிருக்கிறேன் ஏறத்தாழ அவர் புத்தகங்கள் ஓரளவு நான் படித்திருக்கிறேன் இப்பொழுது கூட ஒரு ஐந்தாறு தினங்களுக்கு முன்னால் அந்த கொந்தளிப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு வரிசைப்படுத்தலாம் கோவிஞானி லிஸ்டியா அதே மார்க்ஸ் ஒரு ஒரு நபரவே இன்னொரு செல்லிருக்கிறார் அவர்தான் இந்த விமர்சன பாங்கை குறிப்பிடுகிறார்கள் மார்க்சியத்துக்குள்ளே ஒரு விமர்சன பாங்கு இது மார்க்சியம் இது அது இந்த பேர் விமர்சனங்கள் கூடாது என்பது போன்ற ஒரு பெரிய தன்மை இருந்தவர்கள் அதை வரலாற்றில் எளிதான அந்த போக்கை உடைக்க எனவேதான் மார்க்சியத்துக்கு வழிநடத்திய வழிநடத்த மூன்று நற்படைகளும் ஒரு மாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது இந்த தேசிய நான் சேர்த்து இது போன்ற ஒரு மூன்று நற்படைகளை மார்க்ஸ் வைத்திருக்கிறார் அது மிக முக்கியமானது மார்க்சத்திற்குள் ஒரு உரையாடல் செய்வது மார்க்சத்தின் மீதே ஒரு விமர்சனத்தை பெறுவது மார்க்சத்தை முன்னெடுப்பது இந்த போக்கை லலித் தான் பெறுது எனவே அதை அடிவிட்டு அத்து சட்டத்தை அடையாள அரசியல் இவெல்லாம் உதவும் விமர்சனங்கள் இருந்த தருணம் ஆனால் அமைதியாக நின்று ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருந்தது எவ்வளவு புரிந்தது என்பது வேறு ஆனால் நான் அவ்வளவுதான் படித்தது அதே போன்று லோசான் இருக்கிறார் மத்திய உலக கட்டிடம் என்று நான் நினைக்கிறேன் அப்பொழுது அவர் பேசி அந்த சொல்லாடலை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சிறு கூட்டம் நடந்தது லோசான் எக்ஸாம் அவருக்கும் எளிதுக்கும் புறம்பாதான விளைவு அறிவில் சிறந்தவர் நீங்கள் இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் லோசான் எக்ஸாம் அந்த கருத்துக்களை என்னால் அப்பொழுது இருக்க முடியவில்லை இப்பொழுது இருக்க நான் அங்கிருந்து தேசிய தெளிவா சொல்லுதான் படுகொலைக்குள்ளாக ஒரு தேசியனும் தன் நதிபோக்கை தானே தீர்மானித்துக் கொள்கிற தேசிய வர வேண்டும் அது அரசியலமைப்பிலும் சட்டமாக வேண்டும் என்று சொன்னபோது அதை எதிர்த்தவர் நோசாலஜி கடுமையாக எதிர்த்தவர் அதுபோல் தேசியங்கள் நீண்ட நெடுவாரமாக இனக்குழுவில் இருந்து வெள்ளமல்ல தேசியம் அந்த தேசிய இனங்கள் சிதைந்து போக வெளியிடக்கூடாதான் அவ்வாறு தேசிய இனங்கள் சிதைந்து போகிற போது நாடுகள் உருவடைந்து விடாதான் எனவே லெனின் இந்த கருத்தை என்னால் இருக்க முடியாது என்று அவன் முன்வைக்கிற பொழுது லெனின் மீண்டும் லெனின் அப்படி சொன்ன வார்த்தை நான் மிக எளிமையான வார்த்தை ஆனால் ஆழ்ந்த பொருள் கொண்ட வார்த்தை தேசிய பிரிந்து போகிற உரிமை இருக்கிற இருக்கிற அவை பிரிந்து போய்கிறார் கணவன் மனைவி பிரிந்து போகலாம் என்கிற வாதத்தில் உரிமை இருக்கிற காரணத்தினாலே கணவன் மனைவி பிரிந்து போவதில்லை வாழ்க்கை வாழ முடியாத ஒரு வாழ்க்கை சூழல் ஏற்படுகிற போதுதான் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள் எனவே அரசியல் சாசனத்தில் தேசிய இனங்கள் பிரிந்து போகலாம் என்ற உரிமையை இருக்கிற இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு தேசிய இனங்கள் பிரிந்து போகலாம் வேறு வழி இல்லை இனி வாழ வேறு வழி இல்லை வாழ்வின் கடைசி விளிம்பு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அச்சசூழல் இருக்கிறோம் என்கிற ஒரு சூழல் உருவாகிறது போதா தேசிய இனங்கள் பிரிந்து செல்லும் எனவே தேசிய இனங்கள் பிரிந்து சொல்வது பிரிவினை என்ன அது உரிமை என்று லோசா லக்சம்பர்க் தான் மலைப்பாக இருக்கிறது எதிர்க்கிறீங்களா லோசான் என்றால் அங்கே இவர் விழுந்து இருக்கிறாரு இவ்வளவு பின்தங்கி இருக்கிறாரு என்று நான் பார்த்தேன் அப்பொழுதே லோக்சா லக்சம்பரின் பக்கத்தில் நான் விலகிறேன் ஆனால் அந்த லோக்சா லக்சம்பர் யார் என்பதை இந்திய மதத்தை தமிழ் மதத்துக்கு கொண்டு சேர்த்த சமூக அறிவியலர்கள் எஸ்ஆரும் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கருத்துக்கள் உடன்படாமல் இருக்கலாம் விட லெனினோட இணைந்திருக்கு பெரிய பங்கு அதே போன்று இன்றைக்கு நாம் பேசுகிற பயோரிசம் அது இருபது ஆண்டுகளுக்கு கட்டுரைகள் சொற்பொழிவு வலியுறுத்தி கொண்டு வந்தார் எல்லோருக்கும் தெரியும் ஐரோப்பாவில் தைரியசம் என்பது அரசியலில் அது பேசப்பட்டது அமெரிக்காவிலும் அது பேசப்பட்டது பெரிய பெரிய உளவு நிறுவனங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சிகளை எட்டி பார்ப்பது ஆய்வு செய்வது அவருடைய அந்தரங்களை அறிவு அதை நம்பிக்கை வைரசமாக பேசப்பட்டது ஐரோப்பாவில் அமெரிக்காவில் அதை சொல்லாடலில் தற்போதைய கொண்டு வந்து ஒரு எஸ்விஆர் சொன்னது இன்றைக்கு கூட மத்திய அரசாங்க அதைதான் செய்கிறது மாநில அரசு என்ன செய்கிறது தங்கள் கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் படுக்கையை எட்டி பார்ப்பது அவர் வாழ்க்கையை எட்டி பார்ப்பது அதன் மூலமாக அவர்களை வளைப்பது என்ற முயற்சியில் தான் இன்றைக்கு மத்திய அரசு எனவே எஸ்விஆரை நிறைய எஸ்விஆருடைய கருத்துக்கள் விமர்சனங்களை தாங்கி வரும் அவரது கருத்துக்கள் ஒரு தடை இருந்ததா இடதுசாரி தடை இருந்தது ஒரு ஒரு ஒரு நெருங்கி வராத ஒரு போக்கு இருந்தது ஆனா அதை உடைத்ததில் அவர் பொறுப்பணும் அவரை கொண்ட எழுத்தாளர் பெரியாரா அங்க நெருங்க வேண்டும் அம்பேத்கரா இங்க நெருங்க வேண்டும் உலக அரசியல் அரசியல் சாசனத்தை இவர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் சொல்றேன் உலக அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் பெரிய சிற்பி போன்ற கொண்டாடப்படுகிறவர்கள் ஜபர்சன் கூட ஜபர்சன் தான் அமெரிக்காவின் அரசியல் சாசனத்தை வகுத்ததில் பெரிய பங்கிருந்ததாக சொல்லுவார் ஆனால் ஜபர்சனை கொண்டு வந்த ஒரு தராசிலும் டாக்டர் அம்பேத்கரை கொண்டு வந்த ஒரு தராசிலும் வைத்தால் நிச்சயமாக அம்பேத்கருக்கு நிகராக மேற்குலகம் கொண்டாடப்பட்ட ஒரு அறிஞர் என்பதால் நாம் அவரை தாழ்வாக நினைக்கிறோம் ஆனால் குடியுரிமை சட்டம் சம்பந்தமாக அவருக்கும் அம்பேத்கர் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஜபர்சன் எவ்வளவு அமெரிக்கா பிறந்திருக்க வேண்டும் அவர் தலையாக தலையாக இருக்க வேண்டும் அவர்தான் அவர்தான் முதல் முதல் குடியுரிமை ஆனால் எங்கே பிறந்திருந்தாலும் நாட்டின் குடிமை குடியுரிமை பெற்றுவிட்டால் பாகுபாடு இல்லை கிரீன் கார்டு தேவை நிறத்தால் பேரண்ட் இல்லை எல்லோரும் இந்திய குடிமக்கள் தான் எல்லோருக்கும் சமம் எல்லோருக்கும் அதிகாரம் ஒன்றுதான் உரிமைகள் ஒன்றுதான் என்ற அந்த குடியுரிமை சட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் பாதித்தது கொண்டு அவர் சேர்த்தது போன்றது எவர்சன் சேர்க்கிறது இன்றைக்கும் பிரிட்டனில் அமெரிக்காவில் இரண்டாவது குடிமக்கள் உண்டு இந்தியாவில் இல்லை அதுக்கு என்ன காரணம் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேலே எனவே இதை இவரை இவரை போல எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நிலை என்று சொன்னால் கொஞ்சம் நெருங்குவது கொஞ்சம் தயக்கம் இடதுசாரிகள் இப்போது அந்த தடைகள் எல்லாம் உடைத்து மிக நெருக்க பிரார்த்தனை செய்வதில் இவரை போன்ற எழுத்தாளர்களுக்கு பெரும் அவ்வளவு யாரும் அவ்வளவு ஆச்சரியம் இன்றைக்கு நாம் பேசுகிற அரசியல் இடதுசாரிகள் இதற்கப்பால் சோசியல் ஜெட் சமூக இடதுசாரி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பங்களிப்பு ஒரு பிரமாண்டமானது அரசியல் இயக்கங்களினுடைய படை படைப்புகளை விட புத்தகங்களை விட அந்த சோசியல் லெப்டர் இவர்களை இவர்கள் அளிக்கிற அந்த அறிவுலகத்துக்காக அவர்கள் படைத்திருக்கிற படைப்பாக்க உயர்வானது என்ற கதவுகளை திறந்து விட்டதற்கு இன்றைக்கு அவர் உண்மை ஆனால் இவர்கள் மீதான நடைமுறைகள் நிகழ்வு இன்றைக்கு கூட ஒரு கட்சி சார்ந்த இடதுசாரிகள் அடக்குமுறை என்று சொன்னால் ஒரு நாடாளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது அரசியல் சாசனம் அங்கீகரித்திருக்கிறது எனவே அவர்கள் மீதான அடக்குமுறை பாதுகாப்புகள் இருக்கிறது ஆனால் ஒரு தொழில் சார்ந்த சிந்தனையாளர்கள் தமிழ்நாடு இருக்கிறவர்கள் இவர்கள் வந்து அடக்குமுறையை பற்றி கேட்பதற்கு அவர்கள் குரல் எழுவதில்லை இன்றைக்கும் சிறையில் பாருங்க ஒரு சிவிலைஸ்டு மோஸ்ட் சிவிலைஸ்டு நம்ம நாட்டில் அரசியல் சாசனத்தை ஒரு பள்ளி மாணவி கல்லூரி மாணவி அவரால் நம்ம கொடைகள் கொண்டிருக்கிற ஒரு பிரமாண்டமான நாடு அந்த சீனாவுக்கும் பஞ்சாது அமெரிக்காவுக்கும் பஞ்சாது உலகம் கஞ்சாது அந்த அளவுக்கு வலுவான ஒரு ஆனா அவர் கல்வி மாறியை கண்டு அஞ்சுவோம் அவரால் நாடே நிலைகளுக்கு போயிடுமா அழிந்து விடணும் அவர் இன்றைக்கு பாதுகாப்பு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது என்ன இது ஒரு அரசியல் சாஸ்திரத்துக்கு கேள்வி அரசியல் இயக்கங்களுக்கான கேள்வி அறிஞர்களுக்கான கேள்வி இது சிந்தனையாளர்களுக்கான கேள்வி இது கேள்வி இவ்வளவு பேரும் இருக்கிறவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களை எங்களை போன்றவர்களால் ஒரு இயக்கத்தை நாங்கள் நடத்தி உடனடியாக மே பதினேழு இயக்கத்தில் நல்ல தலைமை கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளவே ஒரு அதாவது பெரியார் ஒன்று பெரியார் வழி வந்திருக்கிறோம் அம்பேத்கர் வழித்த நம்ம வந்திருக்கிறோம் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு அவர் புரிந்து கொண்டு வந்தது ரெண்டு சிபிஎஸ்சி சிபிஐ ரெண்டுலையுமே அந்த ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பும் தனி வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட ஒரு வாடிக்கை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் நல்லகன் மிக பொருத்தமான ஒரு தலைவர் தோழர் அவர் தலைவர் தான் ஆர்ப்பாட்டம் நடக்கும் பிரஸ் ரிலீஸ் பண்ணும் வேண்டுகோள் விடுத்தோம் ஒரு தேசிய கட்சி தமிழிஸ்ட் கட்சியும் ஒரு விடுதலை புகழ நிறுவனத்துக்கு மதிப்பளிக்கணும் ஒரு கட்சி தான் மதிப்பளிக்கணும் இல்ல சிபிஐயும் சிபிஐ சிபிஎம் மாநில குழு தீர்மானம் நிறைவேற்றணும் மரியாதை பெரிய கட்சி திமுக அதுக்கும் மரியாதை என்ன செய்யலாம் என்ன வடிவங்களை தரலாம் ஒரு ஜனநாயக வடிவங்கள் மறுக்கப்படுகிற போது இந்த ஜனநாயக வடிவத்தில் இருக்கிறவர்கள் வேற சிந்திக்க வேண்டியது இல்லை குறைந்தபட்சம் ஒரு கிளர்ச்சி இயக்கம் சிந்திக்கணும் இண்டிபெண்டா மாதிரி ஒரு இயக்கம் கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு இயக்கமா இது போன்ற கருத்தாக்கங்கள் அவசியம் இது போன்ற ஆய்வுகள் அவசியம் அதுக்கு ஒரு கிளர்ச்சி வடிவம் அவசியம் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரேவதியை பார்க்கறது மகிழ்ச்சியா இருக்கு நீண்ட இடவை கூட ரொம்ப சுனாமி வந்த பொருளும் இரவு சுதரமோ ஒரு ஐந்தாறு தினங்கள் இருந்து பதிவுகிறாங்க அதை பற்றி பிறகு சொல்ல ஒரு தயங்குவாங்க ஒரு மூன்று நான்கு லட்சத்துக்கு நண்பர்கள் இருந்தெல்லாம் அந்த ஏழை கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக சேவை செய்தோம் இவரெல்லாம் பார்ப்பது மகிழ்ச்சி எல்லாருக்கும் சூழல் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி களமாடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில சார்பில் இது நம்ம முன்னெடுக்கணும் இதை அடுத்த தலைமுறைக்கு குறிக்க நான் பண்றோம் இன்னொரு நான் சொல்றேன் சோட்டி கட்சி இவர் பேர் செய்தார் எனக்கு தான் நினைவு சோட்டி பிரகடனம் நம்ம நீங்க சொல்ற மாதிரி சொல்லி அந்த சாட்டி ஒரு சொல்லித்திய மக்கள் ಅಮೆರಿಕ ಮೊದಲಾಳಿಗಳಿಗೂ ಬ್ರಿಟಿಷ್ ಅಮೆರಿಕ ಮೊದಲಾಳಿಗಳಿಗೂ ಸೋವಿಯೆಟ್ಗಳಿಗೂ ನಡೆದಂತ ಯುದ್ಧವು ಅವರ ಇದ್ದಾನಂದ ಮಲೆ ಬ್ಲಾಕಿಂಗ್ தங்கம் ಇರ್ತಾರೆ ಬ್ಲಾಕ್ ಇರ್ತಾರೆ ஆனா செபினியர் வந்து அது மூதாத்திரம் இடம் அவனுக்கு சங்கத்தை பற்றி எனக்கு பயணம் பயணம் தெரியாது ஆனா அது பிறந்த இடம் அது ஒரு வார்த்தை இடம் எனவே எங்களால் விட்டு தர முடியாது தங்கத்துக்காக ஒரு யுத்தம் கிடைக்கும் தி லாஸ்ட் லேண்டர்ஸ் என்று வாங்கிட்டு வாங்கி படித்திருக்கிறோம் அந்த எல்லாம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தமிழ் உலகத்தை அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் திருச்சாளர் அதையெல்லாம் மனமும் நான் பிடித்திருக்கிறேன் இன்னும் வெளியடங்கிற சந்தர்ப்பங்களை தான் நான் பேசலாம் நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் அதை சொல்றது என்ன காரணம் தற்சாட்டின் பிரகடனமே அந்த மறைமுகத்தின் நிறைய பேர் போதாது அவன் சொல்லுவான் கருப்பு குழந்தைகள் வெள்ளை குழந்தைகளுக்கானது இந்த புவி இந்த மலை இதை குறையாக நினைத்தீர்கள் இதோ பாருங்கள் இங்கே போச்சு அதுவும் அந்த தவளை சத்தம் அதோ எனக்கு மூலாத இதற்காக தான் நான் வெளியேறி இருக்கிறேன் உங்களை கொண்டு தங்கத்துக்காக அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உரை எவ்வளவு ஆழ்ந்தவர் ஒரு மலை மனிதன் அவன் பேசிய அந்த உரை தான் ஷாப்பிங் பிரகடனமாக இது போன்ற அரிய விஷயங்களை உலகம் முழுவதும் வந்து தேடி எடுத்து தந்த பிறகுட்டு எண்ணக்கூடியவர்கள் ஒரு மிகவும் புகழாகிறவர் நிறைவுறவர் அடுத்த தலைமுறைக்கும் நாம் இவரை கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் அவசியம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் நிறைவு செய்கிறேன் நன்றி வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள W W W dot Vasagasalai dot com என்ற இணையதளத்தை அணுகவும்